ரட்சிக்கும் ரட்சிக்கும்னு மகான்கள் சொல்றாள் தர்மம் ஸ்வேகம் பரமம் பிராகலோகே சனசமம் தாத்தியதி ரூபியமான அந்த தர்மம் குரு வம்சத்தை விட்டு போக வேண்டாம்னு சொன்னேன் சொல்லு அந்த தர்மத்தை நான் நம்பியிருக்கேன் அங்க இருக்கிற மகான்கள் இருக்காளே தர்மாத்மானோ நீதிமந்தோ வரிஷ்டா அவள்கிட்ட போய் கேளு இது நியாயமா தர்மபுத்தர் தன்னை வைத்து ஆடி தாசனாக ஆன பிறகு என்ன விற்பதற்கு அவருக்கு பொருள் உண்டா நம்மாத்து மாட்ட மேய்க்க சொல்லி கூலி சலையை சொல்லி ஒருவனை மேய்க்க சொன்னா நம்ம மாட்டை வைக்க அவனுக்கு ரைட் உண்டா அவன் மாட்டை மேய்ச்சி குளிப்பாட்டி பாலை கொண்டு கறந்து நம்ம கிட்ட கொடுக்கணுமே தவிர்த்து அந்த பாலை விற்பதற்கோ மாட்டை விற்பதற்கோ அதை அடகு விற்பதற்கோ அவனுக்கு ரைட்டு கிடையாது அவன் தாசனவன் அது மாதிரி தன்னை தாசனாக ஆட்சி கொண்டவர் என்னை வச்சுக்கொள்ள அவர் என்ன விற்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது இப்படி சொல்லி தர்மத்தை நம்பின பெரியவாள்லாம் என்ன சொல்றாலும் நான் காக்குறேன்னு மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சாள் அதான் கர்ணன் சொன்னானா எங்களுக்கும் சத்தம் தெரியும்னு சொல்லு அவள்கிட்ட போய் ஒரு கறவை மாட்டை விலை பேசினா இந்த மாடு என்ன விலைன்னு தான் காக்குற வழக்கம் ஆயிரம் ரூபாய் விலைன்னா ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து மாட்டை மட்டும் ஓட்டுறதுல கணுத்தியும் ஓட்டுறது கறவை மாடுக்கு விலை பேசினா கணுத்தியோட சேர்த்து தான் அது மாதிரி கணவனை சூதாட்டத்துல வச்சு ஆடினா மனைவியும் சேர்த்து ஆடினு ஜெயிச்சது போனான் அர்த்தம் என்று சொன்னான் இதை போய் சொன்னான் உடனே திரௌபதி ஒரு கழுவ கட்டா அதுக்கு பதில் இன்னும் கர்ணம் பத என்ன காட்டால் தெரியுமோ நீ ஏன் கண்ணுட்டிக்கு தனி வேலை பேசினேன்னு காட்டாள் எனக்காக தனியா ஒரு ஆட்டம் எனதுக்காக போட்டேன்னு காட்டாள் பிரம்மபுத்தரை வச்சு ஆடினத்தினாலே நானும் ஜெயிக்கப்பட்டவளாக ஆயிடுவேன்னா எனக்கு தனி ஆட்டம் என்னதுக்காக போட்டேன் கண்ணுட்டி என்ன விலைன்னு ஏன் காட்டேன் சொன்னா கர்ணம் பதில் சொல்ல முடியல श्रुत्वा सूतस्तद्वचो याज्ञसेन्याः अतो मुखात् तेन च किञ्च्यूचुः निर्बन्धम् तम् तम् धार्तराष्ट्रस्य बुद्ध्वा तद्वचो याज्ञसेन्याः सभाम् गत्वा प्राह प्राहवाच्यम् பெரிய மகான்களை போய் கேளுன்னு சொன்னேன் சொல்ல இவன் சொன்ன உடனே சபையில இருக்கிற மகான்கள்லாம் கீழே குனிஞ்சு நுட்டாளா அவ அதூகாஸ்தே நச்சகிஞ்சி தூச்சுடு நிர்பந்தம் தம் தாப்தராஷ்டிரஸ்ய புத்வா எத்தனை தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொன்னாலும் துரியோகனம் காக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியுமா அதனால திரௌபதி சொன்னதுக்கு உத்தரம் பத சொல்லாம கீழே குனிஞ்சு நுட்டாளாம் என்ன பண்ணினான் யுதிஷ்டிரத்து தச்சுத்வா நச்சிகீர்ஷிதம் சம்மதம் தூசம் அப்போ தர்மபுத்தர் பார்த்தார் சபை இருக்கிற நிலையே துரியோகனன் இருக்கிற வேகத்தையும் பார்த்தார் இப்ப திரௌபதி வரலன்னா ஒரு ஷவுக்க கொடுத்து அவளை அடிச்சு பத்து ஆளை விட்டு பிடிச்சி இழுத்துன்னு தோணித்தது தர்மபுத்தருக்கு உடனே தனக்கு தன்னிடத்துல வேலை பார்த்தான் துரியோசனத்துல இப்ப வச்சு ஆடிவிட்டார் வேலைக்காரனே அவனை கூப்பிட்டார் பிரம்மபுத்தர் திரௌபதிக்கு அவனை தெரியும் நான் சொன்னேன்னு சொல்லு திரௌபதிகிட்ட வராமல் இருக்காதே இந்த சமயத்துல வராமல் இருந்தேன்னா அவனுக்கு ரொம்ப வேகம் இருக்கு எதை வேணுமோ பண்ணிவிடுவான் நீ ஒரு துணியோட பகிஷ்டா காலத்துல இருக்கே எனக்கு தெரியும் இந்த நிலையோட சபையில வந்து கதறு நீ கதறினா இருக்கிறவாள் கொடுக்க மாட்டாள் ஒரு நல்லது பிறக்கும் நீ வராமல் இருந்தேனா ஏதாவது தவறு நினைந்து போடும் சொல்லி அனுப்பிச்சார் காக்க மாட்டேன் இருக்காள் ஏகவஸ்தாத்வதோ സർവേ വിനിന്ദേരന്നീ தரையில உள்ளவாள்லாம் நீ கதனத்தை பார்த்து துரியோதன வாய விட்டு கத்தி வையுவாள் நீ வந்துடுன்னு சொல்லி அனுப்பிச்சாய் நான் வரமாட்டேன் அவன் எதை வேணுமோ பண்ணட்டும் என்ன என்ன பண்ண முடியும் உட்காளாம் திரௌபதி இப்படி சொல்லிவிட்டாள் கலியுகத்தின் முந்தின யுகமோ இல்லையோ கக்க மாட்டேன் உட்காள் வந்திருக்கலாம் பையனே வந்திருந்தா வேகம் குறைஞ்சிருக்குமே சகத்வாத்வரிதம் தூதா கிருஷ்ணாயா பவனம் நுபேதயம் மதம் தீவானி தர்மராஜச்ச நிச்சிதம் பாண்டவாத்மானः சமன்விதாः சச்சேதாதிபரீதாங்காः அவன் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாள் அந்த தூத்தன் வந்து சொன்னான் ஆண்டவாள் என்ன பண்ணினான் கீழே குனிஞ்சுண்டு அழுதாளா இதுக்கு மேல என்ன வரப்போறதுன்னு அவளுக்கு தெரியுமா அந்த அசத்தை எதையும் பண்ணிவிடுவான்னு வியாச வாக்கியம் மகான்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது மகாத்மாக்களுக்கு பாண்டவாளுக்கு வரலாமாங்கிறார் வியாசம் பாண்டவாஷ்ட மகாத்மான दुःखसमन्विताः சத்தியேனாதிபரீதாங்க அப்போ எதையும் பண்ணி பண்ணலாமா பீமன் எழுந்திருந்து ஒரு தடவை பிறண்டான்னா அங்க இருக்கிறவா எல்லாரையும் நெசிக்கு பிடலாம் சத்தியம் கட்டி போட்டுருக்குங்கிறா யாசன் சத்தியேனாதிபரீதாங்க ஒரு ஒரு அங்கத்தையும் சத்தியமாகிற கயிறு கட்டிப்பிடுத்து இல்லாமனா சுண்டி வரலால தட்டிப்பிடுவான் பீமன் சத்தியேனாதிபரீதாங்க கீழே குனிஞ்சிருந்து அழுதாளாம் ஏன்னா அவன்லாம் சிரிக்கிறானா கண்ணை காட்டுறானா பரியாசம் பண்றானா சத்தியத்துக்காக கட்டுப்பட்டாளா சத்யேனாதிபரீதாங்கீட்சந்தேத்மகிஞ்சனா ஜன் தபுவாஜ மாதய பிராதிகாமிந்து குரவோ ப்ருவந்து முகமாலோக்கிய துரியோதனம் பார்த்தானாம் பாண்டவாள் கீழே குனிஞ்சிருந்து அழுவதை பார்த்துவிட்டு கிருஷ்ணாங்கிறா சந்தோஷப்பட்டானா தத்தேஷாம் முகமாலோக்கிய ராஜா அவளை பிடிச்சி இங்க இழுத்துருவா இழுத்துருவாடா நான் தன் வேலைக்காரனை விட்டு இங்கே இழுத்துருவாடா இங்க வரட்டும் கேள்வி காக்கட்டும் சபையில இருக்கிறவா சொல்லட்டா என்ன என்னமோ நாணரா ஒளிஞ்சிட்டு இருக்கா கூப்பிடுவாடா வேலைக்காரியா பூட்டாடா கொண்டு வாடா நாம் பிரத்யட்சமஸ்யாந்து கோபாத் என்ன பண்ணினான் அந்த வேலைக்காரன் நாள் துரியோதனன் கிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிடுறவன் மோகல்யாம் பரப்பு ஏன் அங்க போய் உன்னை பிடிச்சி இழுத்துன்னு வர சொல்றான்னு நான் சொன்னேனே ஆனா அவ கண் என் மேல விழுந்தா நான் சாம்பலா போடுவேனேன்னு நடுங்கினானா கோபா துருபதாத்மஜாயா துருபதனுடைய பெண்ணான திரௌபதியினுடைய கலங்கின கண் என் மேல விழுந்தா அந்த சுமங்கலியினுடைய கோப கடாட்சம் என்னை அழிச்சு விடுமேன்னு பயந்து துரியோதனன் சொன்னத்தை அவன்கிட்ட இருக்கிற பயத்தை விட்டுவிட்டு நீங்க பெரியவாள்லாம் என்ன சொல்றீங்களோ அதை காக்குறேன் நானா துரியோதனன் சொன்னத்தை காக்காமே விஹாயமானம் புனரேவியா கிருஷ்ணாம் கிமஹம் பிரவீம் திரௌபதியிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் பெரியவாள்லாம் சொல்லுங்கன்னு நானா உடனே துரியோதனனுக்கு அசாத்தியமான கோபம் வந்துடுது இந்த பையன் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிடறவன் நான் சொன்ன பிறகு பிரத்தியார கேட்கிறான் காரணம் பீமன் தன்னை பண்ணிவிடுவோம்னு பயந்து இருக்கான் துஷாசனைஷமசூத புத்திரோதராதுஜேதா தன் தம்பியை கூப்பிட்டு சொன்னான் இந்த சூத்தபுத்திரன் வேலைக்காரன் பீமனுக்காக பயப்படுறான் நீ போய் பிடிச்சதுன்னா நாம் வேலை நம்முடைய வேலைக்காரர்களா பண்ணிட்டாயிடுது பாண்டவாளே இனிமே சிந்தே கரிஷ்யந்தி அவசா தபத்னா சத்ருக்களான பாண்டவர்கள் பரவசர்களாக ஆயிட்டால் நமக்கு வசர்களாக ஆயிட்டால் என்ன பண்ண முடியும் நீ போய் பிடிச்சிருக்கலாம் உடனே விஸ்வாசனம் கூடினான் வரிஷ்டா ஸ்ரீ இருக்கிற இடத்துல இருக்காள் அந்த இடத்துல போய் பாஞ்சாலி கிருஷ்ண विमुक्त लज्जायत पत्र नेत्रे लब्धासि परैः வாடி வாடி நானா சபைக்கு வாடி என்னமோ என்ன ஒளியறேன் என்னமோ நாணறேன் இங்க வா ஜெயிச்சாச்சு நாங்கள் இனிமே லஜ்ஜியை விட்டுட்டு எங்க அண்ணாவை பாடுறி அல்லது எங்க பிராதாக்கள்ல யாரும் உனக்கு பிடிக்கிறதோ அவ கழுத்துல போடுறீ மாலையே கேக்கே ஹி பாஞ்சாலி ஜிதா ஸ்ரீகிருஷ்ணே விமுக்தலஜ்ஜா भजस्वायत पत्रनेत्रे தர்மேண லப்தாசி நியாயமான முறையில ஜெயிச்சிருக்கோம் தப்பு வழி இல்ல சூதாட்டத்துல ஜெயிச்சிருக்கோம் வான்னு சொன்னான உடனே வல்ல போய் பிடிச்சு இழுக்க போனார் அலறிண்டு ஓடி வந்தாளாம் சபைக்கு இது மாதிரி இவன் பண்ணுவன்னு தெரியும் திரௌபதி தர்மபுத்திரஜி அதுக்காக தான் அழகா வந்து சொன்னார் காக்கல்ல அவன் கையில அகப்படாமல் வரணும்னு வந்தால் அவன் பிடிப்பதற்காக ஓடி ஓடி வந்தான் தொடர்ந்து வேல ஓடி வந்து ஸ்ரீகள் இருக்கிற திக்கில் ஓடினாளாம் ஸ்ரீகளுடைய மத்தியிலே ஆசனத்தில் அமர்ந்திருக்கான் தர்தராஷ்டிரம் அந்த இடத்துக்கு அலனில் ஓடினால் ஸ்ரீகள் இடத்துக்கு வரமாட்டான் அதோட கூட பெரியவர் இருக்கார் அவர் வந்து அப்பா ஒன்றும் பண்ணாதரான்னு சொல்லுவார் நினைச்சுட்டு प्रदुद्रावयतस्त्रियस्ताः कुरु पुङ्गवस्य नाभिसतारोषासि துஷாசனத்தாவபிகர்ஜமா இவ இப்படி அலறிண்டு திருதராஷ்டிரன் ஸ்ரீகளுடைய மத்தியில் அமர்ந்திருக்கும் சபையில ஓடின பொழுது இவன் துஷ்வாசனுக்கு பரம கோபம் வந்துவிட்டான் துஷோகன துஷாசனத்தாம் அபிகர்ஜமான கர்ஜிச்சுன்னு நான் விட்டேனா பாடுறீன்னு ஓடி வந்தானா ஸ்ரீகுடைய கோஷ்டியிலே ஓடி போற வேகத்துல தலை பின்னல் அவிழ்ந்து கீழே பிறண்டுதான் சீர்கேஷு கைலேஸ்வதோர்மிமத்து கேஷேஷு நரேந்திர பத்னி போய் தலை பின்னல் கீழே விழுந்தது அவன் எட்டி ஓடுறாள் தன பின்னல் பின்னாடி இருக்கு கீழே இழுத்துட்டே போறாள் இருந்து ஓடிப்போய் இந்த தலை பின்னரை பிடிச்சு இழுத்தானா வியாசர் பார்த்தார் இவர் கதை சொல்றார் அந்த பாவி எந்த தலை பின்னல தொட்டான் தெரியுமா நாள் ராஜசூய மகாயாகத்திலே கங்கையில அவுகிருதம் பண்ற போது மூன்று வேத வித்துக்களும் வேதத்தை சொல்லி எந்த ஜலத்தை எடுத்து வாரி இறைச்சாலோ அந்த பின்னல பாவி தொட்டான்னு கத்தினாள் ஏ ராஜசூயாவபே ஜலேன மகா கிரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத்திரமிருஷ்டாதிருதராஷ்டிரஜே ராஜசூயாவபிருதே ஜலேன மகாக்கிரதௌ மந்திரபூதேன சிக்தா மந்திரத்தினால பரிசுத்தமான ஜலத்தை மூன்று வேதிகளும் எந்த சிகையில அவங்கிறத காலத்துல வாரி அரைச்சாலோ ராஜசூய யாகா விரதத்திலே அந்த பின்னல பாவி தொட்டுட்டா வந்துடுது ஆபத்துனாள் ஏ ராஜசூயாவபிருதே ஜலே மகாகிரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் திருதராஷ்டிரஜேனா सभासमीपम् आनीय कृष्ण नामतिदीर्घकेशीम् दुःशासनो नाथवतीमनाथवती ஜகர்ஷவாயு கதளீமிவ வியாசர் சொன்னார் அப்படிப்பட்ட திரௌபதியினுடைய பின்னலை பிடிச்சு சபையில இழுத்து இழுத்து அவளை குலுக்கி அலற விட்டான் நாள் யார அலற விட்டான் நாள் அனாதேன்னு நினைச்சுன்னு அலற விட்டானாம் அவள் அனாதை இல்லே நாசவதியும் என் பிரபு கோபாலன் ரட்சிக்க காத்துட்டு இருக்கான் வியாசன் சுவாமி காத்துட்டு இருக்கான் அது தெரியாம அந்த அயோக்கியன் துஷாசனோ நாதவதி மநாதவதி பெருங்காத்தானது வாழ மரத்தை சுழட்டுவது போல தலை பின்னல புடிச்சு சுழட்டி சுழட்டி இழுத்தான் அவள் அனாதைன்னு நினைச்சு இழுத்தான் அந்த பாதி அவள் அநாதை இல்லே சுவாமி ரட்சிக்க காத்தன் இருக்கான் கோபாலன் சொன்னாள் வியாசன் துஷாசனோ நாதவதீமநாதவத் சகர்ஷவாயு கதளீமிவார்த்தாம் மிதாங்கயஷ்டி அவன் புடிச்சிழுத்த வேகத்துல பேச முடியாமல் கீழே குனிஞ்சி ஒட்கத்துடன் மெல்ல சின்ன குரலில் நான் நான் பகிஷ்டா ஸ்ரீடா பாப்பின்னு சொன்னாளாம் ശനീരുവാചാഹ രജസ്വനാസ്മി ഏകഞ്ചവാസോ മമ മന്ദബുദ്ധേ நான் ஒரு துணி கட்டிட்டு இருக்கேன்டா மேல கூட மேலாக்கு இல்லடா சபைக்கு அழிச்சல் வரப்படாதுடா என்ன மகான்களுடைய சன்னிதியில என்ன இந்த சமயத்துல கொண்டு வரப்படாதுடா ஏ மம மந்த சபாம் நேதும் ரசிமாமனாரிய பிரதோ பிரதமந்த அப்போ புடிச்சு இழுத்தானாம் தலை பின்னல வெட்டுக்கு வெட்டுக்குன்னு இழுத்தானாம் வலி பொறுக்காமே திரௌபதி கிருஷ்ணா கிருஷ்ணனாக கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச ஹரே கிருஷ்ணா ஹரே ஜிஷ்ணு இப்படி அலறினாளா நீதான் ரட்சிக்கணும் பொறுக்கல்லினாளா கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஷதினாள் வியாசர் இறஞ்சு அலறினாளாம் ஹே கிருஷ்ணா ஹே ஹரே ஹே ஜிஷ்ணு ஹே நரா ஹே நாராயணா சுவாமி ரொம்ப சிரமப்படுத்துறான் நாரா கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஷதிய இப்படி அலறினாள் திரௌபதி அப்பதான் இவன் என்னடி என்னமோ கத்தரே நான் பரிஷ்டாஸ்திரின்னு முள்ள சொல்றேன் நீ யாரா இருந்தா எனக்கு என்னடி ரஜஸ்வலாவா பவயாஜசேனி ஏகாம்பராவாப்யதவா விவத்ரா जिताचासि कृतासि दासी दासीषु वासश्च यथोपजोषम् நீ ரஜஸ்வலையா பகிஷ்டாக்காரியா இருந்தா எனக்கு என்ன ரஜஸ்வலாவா பவ யாஜ்ஞசேனி ஏகாம்பராவா உறுதுணையோட வச்சுட்டு எனக்கு என்ன அகவா விவஸ்திரா துணியே இல்லாம இருந்தா தான் எனக்கு என்னடி நான் சூதாட்டத்துல ஜெயிச்சாச்சு நான் எதவானோ அதை பண்ணுவேன் தாசி இனிமே வேலைக்காரிகள் வசிக்கிற இடத்துல வசிக்கணும் நீ அரண்மனையில் இருக்க முடியாது என்ன நினைச்சேன்னு சொல்லி தலை பின்னல பின்னல புடிச்சு விழுத்தானா அப்ப என்னாச்சுன்னா தலை பின்னல்லாம் அவிழ்ந்து நாலா பக்கத்துல கீழே ஒரேடியா பரப்பித்ததா பிரகீர்ணகேஷி பதிதார்த்தவஸ்திரா துஷாசனேனூயமான ஸ்ரீமச்சமர்ஷேண சஹ்யமான பின்னெல்லாம் சதறி கூந்தெல்லாம் கீழே நாலு பக்கத்திலையும் பரவி கடந்துதான் பாதி புடவை அவிழ்ந்து கீழே விழுந்துதான் துஷாசனையினம் எவதூயமான பிரகீர்ணகேஷா பதிதார்த்தவஸ்திரா துஷாசனேன வியவதூயமான இடுப்புல கொடுத்து கொடுத்து குலுக்கிறானா கைய கொடுத்து ஸ்ரீமதி அமர்ஷேனச்ச லட்சியமானா ரொம்ப லட்சியம் லட்சியுள்ளவளாம் தாபம் தாங்காம சொன்னாலாம் போ என்ன சொன்னாள் இதம் காரியம் குருவீரமத்தியே பரிகர்ஷத்தை குருத்தேத்திரகுப்தாம் இந்த அகாகியத்தை நீ பண்றே எத்தனையோ லட்சக்கணக்கான மகான்கள் உள்ள சபையிலே உத்தராவது நீ செய்யற தவறுன்னு சொல்லல நீ செய்யறத நியாயம்னு எல்லாரும் நினைக்கிறாள்னு தெரியுது நானா இதம் மாம் குருகுலத்தை விட்டு தர்மம் போயிடுத்து வந்துடுத்து ஆபத்துன்னு ஆளா ஆமா கரை தாண்டி போச்சு குருகுலம் தர்மத்தை ரட்சிக்கிற குடும்பம்னு பேர் இருந்தது தர்மம் தாண்டி போச்சு ராஜாக்கரணத்துல தர்மம் இருக்கு இருக்குன்னா ராஜாக்களம் தர்மத்தை விட்டுட்டாள் தாம் குரு தர்ம வேளாம் சந்தி சர்வே சபாயாம் धर्मवेळाम् प्रेक्षन्ति सर्वे सभायाम् भीष्मस्य तस्ति सत्त्वम् पुस्तसैवात्मनोऽपि अधर्ममुग्रम् மகாத்மாவான துரோணரும் கைவிட்டுட்டாளே பீஷ்மரும் கைவிட்டுட்டாளே துருபத- விதுரஸ்ய மகாத்மனோபின்னா சத்தாவான விதுரன் கூட மகாத்மா கூட என்ன கைவிட்டுட்டாளே அவருக்கு பலம் இல்லையா அவருக்கு புத்தி இல்லையா அவள்லாம் சொல்ல வேண்டாமா துரோணஸ்ய ஒரு ராஜா உக்ரமான அகர்மத்தை பண்ற போது எல்லாரும் பேசாம இருக்கலே இது சரியான காட்டாள் நலட்சயந்தே குருவீர் கருணம் சுமத்தியமா கட்டாட்சேன பசியதி கோபபரீதேஹானி சந்தீபயாமாச கட்டாட்சபாதை சொல்லிட்டு பாண்டவாளை பார்த்து அழுதாளா திரௌபதி அப்ப சொன்னார் வியாசன் சொத்து போய் சூதாட்டத்துல தோல்வி அடைஞ்சு தங்களையும் வித்து கொண்டு மனைவியும் வித்து இத்தனை துக்கத்துக்கு மேலே திரௌபதி அழுத போது பதில் பண்ண முடியாத ஒரு நிலையில வந்த துக்கத்தை அடைஞ்சாளா திரௌபதி அழுது ஒன்னும் பண்ண முடியலையே என்கிற துக்கமானது எல்லாத்துக்கும் மேல போயிட்டான் முக்கிய சொத்தெல்லாம் போச்சு ரத்னங்கள்லாம் குவியல் குவிலா சூதாட்டத்துல போச்சு ராஜ்யம் போச்சு ஜங்கமமான சொத்து போச்சு தங்களுடைய சரீரத்தையே வித்தால் அதுல கூட இத்தனை துக்கம் ஏற்படலையா ஒரு பதிவிரதையான தன்னை வந்து அண்டின ஒரு மனைவி கண்ணும் கண்ணீருமா கதறி என்ன பாதுகாருங்கள் என்று கேட்டு ரட்சிக்க முடியாத ஆயிட்டோமேன்னு அவ அழுத துக்கம் இருக்கே அதுக்கு அளவு இல்லைன்னார் வியாசன் கிருத்தேன ராஜ்யேன ததாதனேன तथा बभूव कोपसमीरितेन कृष्णाकटाक्षेण बभूव दुःखम् कृपणान् पतीम् स्थाने येन संज्ञकल्पः இப்படி பாண்டவாளை பார்த்து அவ அழுது அவளும் பதில் பண்ண முடியாம கீழகோன்னு கதறினாலாம் அந்த சந்தர்ப்பத்துல போய் இடுப்புல கை கொடுத்து குலுக்கி எங்களுக்கு வேலைக்காரின்னு இறஞ்சி சிரிச்சிருந்து கத்தினானாம் ஆதூய வேகேன விசம் பாதி உயிர் போயிட்டுனா இந்த பாவி படித்தின பாட்டுல அந்த நிலையில இடுப்புல கை கொடுத்து குலுக்கி ஆதூய வேகேன விசம்ஜ கல்பா சீதி ஹசம் சப்தம் சசப்தம் ஹசன்னு தாசிச்சு நீ வேலைக்காரின்னு இறஞ்சு கத்திக்கிண்டு சிரிச்சுக்கிண்டு வீடுப்புல கை கொடுத்து குறிக்கிறானா யோசனம் சகுனியும் ரொம்ப நீ அழகான காரியம் பண்ணேன்னு சொன்ன கர்ணனும் சகுனியும் சந்தோஷப்பட்டானா வேற சபையில உத்தரும் சந்தோஷப்படலையா எல்லாரும் அங்க இருந்தவாள்லாம் கதறினாளா ृष्णा दृष्ट्वा निस्सञ्जः सर्वशास्त्रविशारदः वाचवचनम् भीष्मः இந்த சந்தர்ப்பத்துல பீஷ்மர் இது ஏதோ குருவம்சத்துல பண்ணின பாவத்தால நேர்ந்த ஒரு தப்பு அப்படி மனசுல வாங்கிண்டு உன்னூட துக்கம் தாங்காம கலங்கின கண்ணுடன் கூட அம்மா நீங்கள் நீ வந்து நாங்கள் தர்மம் சொல்லலே சொல்லலேன்னு சொல்லி சொல்றேன் நான் பேசாமல் இருப்பதற்கு காரணம் சொல்லுகிறேன் கேடு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ரெண்டையும் இதையும் அதையும் யோசிக்கிற போது ரெண்டும் சூட்சமா இருக்கு எனக்கு புரியலே நான் என்ன தர்ம சௌக்மியாத் சுபகே விவேக்தும் யாவத் அஸ்வான்யசக்தா பணித்தும் பரஸ்வம் ர்துர்வசதாம் சமீட்ச நர்ம சௌக்மியாத் சுபகே விவேக்தும் சக்னோமித்தே பிரஷ்னமிமம் யதாவது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா ரொம்ப சூக்மியா ரொம்ப சூக்மமா இருக்கு ரொம்ப நுணுக்கமா இருக்கு ரெண்டு விஷயமும் அந்த நுணுக்கத்துல எது அதை காட்டிலும் கூர்மே எது கொஞ்சம் குறைச்சல்னு எனக்கு சொல்ல முடியலன்னா என்ன நீ என்ன சொல்ற அஸ்வாமி அசக்தா பரித்தும் பணித்தும் பரஸ்வம் அவர் தன்னை விட்டுட்டார் தர்மபுத்திரர் அதோட கூட நான் பீமாதிகளுடைய பொருளாயும் இருக்கேன் அப்படி இருக்கிற போது அவர் தன்னை வித்த பிறகு பிறருடைய பொருளாயும் இருக்கிற என்ன விற்க அவருக்கு ரைட் இல்லைன்னு நீ சொல்ற அவ என்ன சொல்றாள் புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள சம்பந்தம் சத்தாலும் விடாதுன்னு சொல்றாய் அஸ்வாம் யசக்த பணித்தும் பரஸ்வம் ஸ்ரீயாஷ்ட பர்த்துரு வசதாம் சனீச்சியா ஸ்ரீக்கும் புருஷனுக்கும் உள்ள சம்பந்தம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் விடாதுன்னு அவா சொல்றாள் இதுவும் தர்மம் போல தோன்றது அதுவும் தர்மம் போல தோன்றது எனக்கு அம்மா சொல்ல முடியல இந்த நுணுக்கமான விஷயத்துல தீர்ப்பு ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு நாளா என் பிரபு தர்மபுத்திரன் உலகத்தெல்லாம் விட்டுடுவர் தர்மத்தை விட மாட்டார் அவர் செய்யும் தர்மம் தான் நான் சொல்லுவேன் நாளா ஜேத பாண்டவே உலகத்தெல்லாம் விடுவர் எதையும் விடுவர் தர்மத்தை என் பிரபு விடமாட்டான் அந்த பிரபு நான் வைத்து ஆடினேன் அவள் தோல்வி அடைஞ்சாள் ஒப்புத்தின பிறகு அது தப்புன்னு சொல்ல தர்மபுத்திரம் பண்ணது தப்புன்னு சொல்ல எனக்கு படிப்பு போறாது அம்மா நாளா இதை கேட்ட கண்ணெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிவிட்டார் திரௌபதியை வச்சு ஆடினதுன்னு சொல்லிவிட்டான்னு இது அர்த்தம் அப்படி சொல்லிவிட்டான் சொன்ன உடனே திரௌபதி வேற ஒன்றும் சொல்லல இதைத்தான் சொன்னார் எல்லாரும் பேசாமல் இருக்கேன் நமக்கு என்ன நமக்கு என்னன்னு உங்காத்திலையும் பெண்களும் இருக்கால் நாட்டு பெண்களும் இருக்கால் உங்க குடும்பத்திலையும் இது வராதான்னு கேட்டார் திஷ்டந்தி சேமே குரவசபாயாம் ஈஷாசுதானாஞ்சாணாம் சமீச்ச சர்வே விப்ரூதமே பிரஷ்னமிமம் இது இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியாதா இது தர்மம்னு நீங்கள் பேசாமல் இருக்கலே உங்க ஆத்துல பெண்கள் இல்லையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனைவிகள் இல்லையா அவளுக்கு இது மாதிரி கஷ்டம் வந்தா அப்ப என்ன பண்ணுவேள் திஷ்டந்தி ஜேமே குரவசபாய ஈஷாசுதானாஞ்ச ததாஸ்னுஷாணாம் சதீட்ச சர்வே மமஜாபிவாக்கியம் मम चापि விவாக்கியம் விப்ரூதமே பிரஷ்னமிமம் யதாவத் तदा சபாயத்ர ந சந்தி விருத்தாः விருத்தா ஏன வதந்தி தர்மம் நசௌ தர்மோ யத்ர ந சத்யமஸ்தி சத்யம் யச்சலேனானுவித்தம் சொன்னாலாம் பெரியோர்கள் இல்லாதது சபை அல்ல தர்மத்தை தைரியமாக சொல்லாதவர்கள் பெரியோர்கள் அல்ல சத்தியம் இல்லாதது தர்மம் அல்ல தந்திரமாக பேசுவது சத்தியம் அல்ல ஈஸ்வர் தந்திரமா பேசுற இது சரியில்லை நாளாம் பெரியோர்கள் இல்லாத சபை அல்ல பெரியோர்கள் இருக்கணும் ஆறு பெரியர்கள் தர்மத்தை பயப்படாம சொல்றவாள் பெரியோர்கள் எது தர்மம் சத்தியத்தோட குழிந்தது தர்மம் எது சத்தியம் கபடம் இல்லாமல் பேசும் சொல்லு சத்தியம் வதந்தி தர்மம் நாசௌ தர்மோ எத்திர ந சத்தியமஸ்தி நத்தியம் எச்சலேனானுவித்தம் கருணம் சுகந்தீம் அவே கிருபணாம் பதீம் ஸ்தானே दुःशासनः परुषाण्य न्यप्रियाणि वाच्यानि युवाचा मधुराणि चैव तथा रुदन्तीम् तथा ब्रुवन्तीम् करुणम् அப்ப வியாசர் சொன்னார் இப்படி சொல்லிட்டு ஓன்னு அழுதாளாம் திரௌபதி சதா புருவந்தீம் கருணம் ஹுதந்தீம் நாள் அவ அழுத பொழுதும் எல்லாருடைய மனமும் உருகித்துதான் அப்படி உருகிகும்னு அழுதாள் இப்படி பார்த்துவிட்டு பர்த்தாக்கள் அஞ்சு பேரும் அழறாள் அதையும் பார்த்தாள் அவளுக்கு ஒன்றும் புரியல இவ கதற அவ கதற இது மாதிரி இருக்கிற போது துஷாசனர் என்ன சொற்கள் சொன்னால் கட்ட சொற்கள் என்னால் சொல்ல முடியாதுன்றார் வியாசர் துஷாசன பருஷாணி அப்பிரியாணி வாக்கியான் யுவாச்ச அமதுராணி செய்வா ரொம்ப அமதுரமான சொல்லக்கூடாத சொற்களை அந்த உத்தமியை பார்த்து அந்த பாவி பேசினார் அதை நான் பாரதத்துல எழுத மாட்டேன்னு வியாசர் அப்படி உத்தமிய ரொம்ப சொற்கள் நான் பேசினார் சரியாமதர்ஹமாணாம் கோபம் கிருஷ்யமானாம் அவளை புடிச்சு இழுத்து இடுப்புல கொடுத்து குலுக்கி குலுக்கி இப்படி எல்லாம் பேசினானா அவ ஒரு கதறி சரஸ்தோத்தரியாம் அசதர்கமானாம் இடுப்புல கட்டின்னு இருக்கிற புடவை பாதி அவிழ்ந்து கீழே விழுந்து தலை கூந்தலும் கீழே கிடக்கு அவ அகராள் பாண்டவாளும் அழுதாள் இப்படி அழுதுண்டே இருக்கிற போது பீமன் அழுதுகொண்டே எழுந்திருந்தானா எழுந்திருந்து என் வயத்துல இருக்கல் தாங்கல்லே இந்த நெருப்பை யாரு தலையில குட்டுவது என்று பார்த்தேன் பீஷ்மாதிகளை போய் சொன்னா நீங்க சூதாடிப்பட்டு என்ன ஏண்டா சொல்றேன் மன் துரியோதனாதிகளை சொன்னா சட்டப்படி ஜெயிச்சேன் மன் என் கோபாக்னி முழுக்க தர்மபுத்திரன் தலையில கொட்ட போனேன்னு தர்மபுத்திரனுடைய ரெண்டு கையும் கரகரான்னு பிடிச்சு விட்டானா பீமன் போய் கூட்டத்திலே என்ன சொன்னான் பவந்தி கேகபந்தவானாம் யுதிஷ்டிரா நதாபிருதீவியந்தி दया चैवास्थिता साहस्यो यद्धनमाहार्षीत् द्रव्यम् यच्छान्यदुत्तमम् न च मे कोपो भूति சர்வசியோகினோ பவானி போய் தர்மபுத்தர் ரெண்டு கையும் பிடிச்சு இழுத்து ஏ யுதிஷ்டிரான்னு பேர் சொல்லி கூப்பிட்டு எத்தனையோ சூதாடிகளை நான் பார்த்திருக்கேன் உலகத்திலே அவர்கள் சூதாடும் பொழுது தங்கள் வீட்டுல வேலை செய்யும் பெண்களை கூட வைத்து ஆடினதில்லை நீ புது சூதாடி நீ என்ன பண்ணினே தெரியுமா எத்தனையோ தேசத்துல போய் நானும் அர்ஜுனமாக ஜெயித்து வந்த தங்க பாலம் ரத்ன குயில் எல்லாத்தையும் வைத்து ஆடினேன் பரம்பரையாக வந்த சொத்தை வைத்து ஆடினேன் எங்களை வைத்து ஆடினேன் உம்மை வைத்து ஆடினேன் நகமே தத்திர கோபோபூத் எனக்கு கோபமே வல்ல எங்களை வச்சு ஆடினியே இப்படி பண்ணினியே சொத்தை போக்கினியே ஏன் வல்ல தெரியுமா சர்வசிய ஈசோகினோ பவானி எங்கள் இத்தனை பேர் நீ தெய்வம் நீ அண்ணா உன்னை தெய்வமா நம்பினேன் அதனால கோபம் அல்ல இவளை வச்சு ஆடினே இது ஒன்னு அயோக்கியத்தனம் நானா இமன் மன்யே நீ பண்ணின அயோக்கியத்தனம் இது ஆண்டவர்களை வந்து அண்டின ஒரு உத்தமியை கண் கலங்க முடியா பண்ணினியே ஒரு அயோக்கியர்கள் வந்து இப்படி பண்ண முடியா பண்ணியே அவன் ஏதாவது ஒரு அசட்ட போய் அவள் பர்த்தாவாக அடைஞ்சவளா பாண்டவான் பிராப்திய கௌரவைகி மகாத்மாக்களான பாண்டவர்களை வந்து அண்டினவள் கண்கலங்க முடியா பண்ணி சபையில பாதி புடவை கீழே விழ முடியா பண்ணி தலை கூந்தல்லாம் அவிழ்ந்து கீழே சதர முடியா பண்ணி அவளை அலற விட்டையே இத்தனையும் பண்ணதுக்கு நீதான காரணம் அஸ்யாக்கிருத மன்யுரயம் बाहूत सम्प्रधक्ष्यामि சகதேவாக்னிமா சகதேவா கொண்டு வா நெருப்ப ஒரு ரெண்டு கையும் இப்ப எரிச்சு போட போறேன் தர்மபுத்திரன் கையேன்னு ஆளா பாகூத்தே சம்பிரதக்ஷாமி தக்ஷாமி பிரதக்ஷாமி சம்பிரதக்ஷாமி அடியோட எரிச்சு போட போறேன் சகதேவா கொண்டு வா நெருப்பேன் நானாம் சகதேவாக்னிமா சொன்ன உடனே சகதேவன் ஹோனு அழறான் ஏன்னா அவன் நெருப்பு கொண்டு வரலன்னா அவன் அடிச்சு விடுவான் ஹோனு அழறான் சந்தர்ப்பத்துல அர்ஜுனன் எழுந்திருந்து ஓடி வந்து காலில் போய் பீமன் காலில் நமஸ்காரம் பண்ணி இது பையன்தான் அண்ணாவை மரியாதை குறவா பேசாமல் தெய்வமாக நினைச்ச நீங்கள் இது மாதிரி இன்னைக்கு பேசினேலே இதுக்கு காரணம் அரைஸ்தே நாசிக்கம் நுண்ணம் சத்ருக்கள் ஏதோ மந்திர பலத்தாலே ஆபிச்சாரம் பண்ணி உங்க சித்தத்தை கெடுத்துட்டான்னு நினைச்சேன் பரைஸ்தே நாசிதம் நூனம் தர்மத்தினால அண்ணா உசத்தி உசத்தின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இது மாதிரி சபையில எல்லோரும் இருக்கும் பொழுதும் அவர் கையை பிடிச்சி விழுத்து நெருப்ப வச்சு கொடுத்துறேன்னு சொல்லி அவன் நான் சிரிக்க முடியா பண்ணினே சத்ருக்குள் உங்க சித்தத்தை கெடுத்து அண்ணாட்டை இருந்த பக்தியை கெடுத்திருக்காள் அந்த பிரபு மனம் கலங்கித்துயானா நம்ம குடும்பம் சாம்பலா போயிடும் சொல்லி பிராதரம் தார்மிகம் ஜேஷ்டம் ஒரு தர்மிஷ்டனான பிராத தர்மத்தை நம்பி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பகவானையும் தெய்வத்தையும் பெரியோர்களையும் உபாசிக்கிறவன போய் கண்கள் அங்க முடியா பண்ணினா நம்ம குடும்பம் நாயகமா போயிடுமேன்னு பிடிச்சி இழுத்து உட்காந்து வச்சு பிரம்மபுத்தர் காலில் போய் விழுந்து அர்ஜுனன் அண்ணா பீமண்ணா கோபிஷ்டால் உங்களுக்கு தெரியும் நீங்க ஏதாவது தாபப்பட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்துடும் வருத்தப்படப்படாதுன்னு ஆளா தர்மபுத்தர் குழந்தை என்ன சொன்னானே தெரியாது நான் சுவாமிய கோபாலனா தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு தாரா எனக்கு என்ன சொன்னான்னே குழந்தை சொன்னதே தெரியாது தெரிஞ்சா கூட நான் கோச்சு போறது இல்லையே இவாளுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருக்கும் இப்படிலாம் வந்தபோது துரியோதனன் தம்பி விகர்ணன் பரமயோக்கியம் சபையில விழுந்திருந்தான் இத்தனை பேர்கள் ராஜாக்கள் இருக்கு திரௌபதி காட்டத்துக்கு யாராவது சரியான பதில் சொன்னேடா ஒரு உத்தமைய ஆபத்துல அகப்பட்டு கொண்டு நியாயம் கேட்டு அப்ப சொல்லாத போனா அது சபையா அவன் ராஜாவா அவன் தர்மத்தையும் லோகத்தையும் ரட்சிக்க அருகனா நீங்கள்லாம் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு அருகமில்லை யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லி எழுந்திருந்து மூணு முறை கத்தினான் எல்லாம் துரியோதனனுக்கு பயந்து பேசலையா உடனே எதையா பண்ணிவிடுவோம் அடைஞ்ச பண்ணிவிடுவோம் எல்லாரும் பேசாமல் இருந்தார் அப்பத்தான் விகர்ணன் கர்ணன் சொன்னானார் விகர்ண பிராஜ்யவாதியான செருபையனவன் அவன் என்னமோ பிரமாதமா பேசினான்னு நீங்கெல்லாம் என்னமோ யோசிக்கிறாளே பாண்டவாளுமே நம்ம வேலைக்காரால போயிட்டாள் பாண்டவாளுடைய வேஷ்டி ஆவிடா திரௌபதியினுடைய வேஷ்டி ஆவிடான்னு சொன்னான் துஷாசனை கூப்பிட்டு உடனே கர்மபுத்தம் எந்த வேஷ்டி அவருக்கு ஆள் வர வேண்டாம் உங்களுக்கு உட்பட்டவன் ஆயிட்டேங்கிறத நான் ஒப்புத்துனுட்டேன் நானே அவிழ்த்து வச்சுடுறேன்னு கண்ணு நின்னிடுவேன் ஒரு தவளை எடுப்புல கட்டிண்டு வேல் வஷ்டியெல்லாம் எடுத்து கொத்து எடுத்து வச்சுட்டாள் உடனே பீமனும் வச்சான் அர்ஜுனனும் வச்சான் நகுலன் சகதேவனும் வச்சுட்டான் வரிஷ்டாஸ்ரீ ராஜசபே ஸ்ரீ ஜென்மா அவள் வைக்கல என்னடா புடவை அவுக்கல்ல போய் அவுடாவ புடவையே நான் சக்ரமே திரௌபதியினுடைய புடவை போய் துஷாசனம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான் அனந்தபட்டன் ஒரு மகாகவி பாரத சரித்திரம் எழுதினான் என் புத்தகத்திலே ஒரு பதிவிரதையனுடைய புடவை அந்த பாவி அவிழ்த்தான்னு நான் எழுத மாட்டேன் அப்ப இந்த கதையை என்னமா சொல்லுவேன்னா அப்படி ஒரு அவமானம் திரௌபதிக்கு வந்த பொழுதும் அது என்னன்னா உலகத்துல இருக்கிறவா தெரிஞ்சுக்கோன்னு தாதிருஷே சமுபஸ்திதே பரிபவே சபியேஷு வாச்சம்யமேஷு ஆத்தியாயத்சு விதேர்பலம் ஸ்வதயிதேஷு அந்நேஷ்வசக்தேஷ்வபி நிச்சித்யார்த்திமதாம் கதிம் யதுபதிம் निव्याम् करौ कुर्वती सा चक्रन्दतमुच्चगैरे प्रायस्वाहा मामिति तादृक्षसमुपस्थिते परिभवे சவ்யேஷு வாச்சம் யமே அம்மாதிரியான ஒரு பெரிய அவமானம் திரௌபதிக்கு வந்த பொழுது துஷாசனன் புடவை இழுக்க ஆரம்பித்ததும் பீஷ்ம துரோணாதிகளை பார்த்து அழுதா அழுதாளாம் திரௌபதி என்னை கைவிடக் கூடாது ஸ்ரீதர்மிணியும் அனகாமாம் நான் ஸ்ரீதர்மிணி பகிஷ்டாஸ்ரீனான் என்னை வந்து இருக்கிறான் இந்த சபையில் இருப்பவர்களெல்லாம் நான் சுயம்பரத்துல பார்த்த ராஜாக்களும் ராஜகுமாராலும் இங்க வந்திருக்கா என்னை ரட்சிக்கணும்னு பீஷ்மாதிகளை பார்த்து அழுதாளாம் அவள்லாம் என்ன பண்ணினான் சபேஷு வாசம்யமேஷு பீஷ்ம துரோணாதிகள்லாம் வாயத் திறக்காம மௌனவிரதமா இருக்காளாம் ஒரு சித்து அவிழ்த்து விட்டான் உடனே பாண்டவாளை பார்த்து அலறினாளாம் நீங்க தான் ரட்சிக்கணும் என் மானத்தை மகிஷ்டா காலம் ராஜ சபே அனர்கையான என்ன இருக்கிறான்னு அழுதாளா அவள் என்ன பண்ணினான் கண்ண அருக மூடிண்டு தங்கள் தலையில இழுத்த நினைச்சு ஜன்மாந்திரத்துல யாரையோ ஒரு ஸ்ரீகரை நாங்கள் அவமானப்படுத்திருக்கோம் அதனுடைய பலத்தை அடையிறோம்னு அத்தியாயத்துவிதேர்பலம் ஸ்வதைதேஷு அந்நேஸ்வசக்தேஷ்வபீ அவா தங்கள் தலையில இழுத்த நினைச்சு உடிந்து முடிந்துட்டாளாம் இந்த மானபங்கத்தை நாம் பார்க்க வேண்டாம்னு பாண்டவர்கள் அந்த சமயத்துல அங்க வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்கள்லாம் பார்த்து அலறினாய் நீங்கள் தான் என்ன ரட்சிக்கணும் ஒரு சித்து என் மானம் போயிடும்னு அவ கையெல்லாம் பறக்குதுதான் ஓடி வந்து பீச்சாங்கத்தியால விசுவாசம் கையை வெட்டி பண்ணம்னு இது மாதிரி கலகம் வரும்னு தெரிஞ்சு இன்றைய காவல் விட்டானா சித்தி உள்ள ஒத்துரும் வராமே அந்நேஸ்வசப்தேஷ்வபி இக்கு முடிச்சுதான் பாக்கி இருக்கான் நீ என்று சொல்வது சமஸ்கிருதத்தில் இக்கு முடிச்சு என்று சொல்லுவார்கள் பெண்கள் அந்த முடிச்சு மட்டும் பாக்கி இருக்கு அதை விழுத்தா போயிடும் மானம் அந்த சமயத்தில் அதை கையால முடிச்சிருந்து ஆஹா இத்தனை நிமிஷமாய் வேண்டாத மனிதர்களிடத்துல போய் அழுதேனே அவர்களால் நீக்க முடியுமா எல்லாரும் கைவிட்டுட்டாளே என் பிரபுத்தானே கைவிடாதவன் கோபாலனை மறந்துட்டு இவர்களை போய் நான் வந்து அலறினேனே நிச்சித்யார்த்திமதாம் கதிம் யதுபதிம் நீவியாம் கரௌ குர்வதி சாதக்ரந்த சமுச்சகைரியரே மாமிதி ஹே கோவிந்தா ஹே ஹரே நான் ஆபன்னையா போயிட்டேன் என்ன எல்லாரும் கைவிட்டுடா நீயும் கைவிடப்படாதுன்னு निश्चित्यार्तिमताम् गतिम् यदुपतिम् कुर्वती सा चक्रन्दतमुच्चगैर्हरे प्रायस्वाहा மாமிதி அதனை நாள் நான் பாரத சாரம் எழுதினேன் அனந்தபட்டன் யாசர் பாரதத்தில் சொல்ற போது ஆகிருஷ்யமானே வசனே அலறினாலாம் திரௌபதி அப்பொழுது வசிஷ்ட ஸ்மிருதி மகான்களிடத்துல கேட்டிருக்காங்க தர்மம் சொல்ல சொல்லி பெரியவாளை சொல்ல சொல்லி கேட்பலாம் திரௌபதி அப்ப சொன்னாலாம் வசிஷ்டருடைய ஸ்மிருதியில எழுதியிருக்காராம் பெரிய ஆபத்து வந்த பொழுது பகவான அளவுன்னு சொல்லியிருக்காராம் அது ஞாபகம் வந்துதான் மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யா பகவான் ஹரி சர்வேஸ்வரன் பரமபுருஷன் ஜயாநிதி ஆபத்மாந்தவன் லட்சுமிபதி வைகுண்டநாதன் வரதராஜன் ரங்கநாதன் அவன் தான் ரட்சிப்பண்ணே சொல்லியிருக்காராம் வசிஷ்டர் அவனாலரணம் சொல்லியிருக்காளாம் கோன் கதறினாளாம் சங்க சக்கர துவாரகா நிலஜாச்சுதா கோவிந்த புண்டரி காட்ச ரட்சமாம் சரணாகதாம் ஆ கிருஷ்ண துவாரகா பாசின்னு வாசியாதவநந்தனா இமாமவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேட்சசே நியோத்பலதளசியாமா பத்மகர்பாருணேட்சணா இதாம்பரபரீதானா லசத்கௌஸ்துபூஷணா त्वमादिरन्तो भूतानाम् त्वमेव च பால கோபால பிரஜாபால பராத்பரா ஆகூதீனாஞ்ச பிரவர்த்தகதாஸ்மிதே பிரவர்த்தகதாஸ்மித அலறினாலாம் சக்கரம் முதலிய ஆயுதங்களை கையில தரிச்சிருக்கியே என்போன்ற பக்தர்களுக்கு ஆபத்து வந்த பொழுது ரட்சிப்பதற்காக அந்த ஆயுதமா அல்லது உனக்கு அலங்காரமா துவாரகா வாசின் துவாரகா நிலையா துவாரகையில இருந்தபடி ரட்சிக்கணும் நீங்கள் பேர் கட்டிக்கிண்டு சாரதியை கூப்பிட்டுக்கிண்டு இங்க வந்து இன்னமே ரட்சிக்க அவகாசம் இல்ல இக்கு முடிச்சு ஒரு இழுப்பு இழுத்தா போயிடும் பேர் துவாரகா நிலையா துவாரகா வாசின்னு ஆணையிட்டானா துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும் துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும் சொல்லி சீதாம்பரமும் நீருண்ட மேகம் போன்ற திருமகினியமான உன் உடம்பு வாடலையா நான் தப்பிக்கிற போது சீதாம்பர ஹாரியாய் கௌஸ்துப கிரீவனாய் வனமாலாதரனாய் நீங்கள் ஆனந்தமா இருக்கலாமா குழந்தை ஜனல் ஆஸ்பத்திரியில தவிக்கிற பொழுது பிதா தீபாவளி ஸ்நானம் பண்ணி பட்சியம் சாப்பிடுவனா நீலோத்பல தள பத்மகர்பாருணேட்சண ீதாம்பர பரிதானாம் அலறினாள் சுவாமியே ருக்மிணியோட கூட சொப்பட்டான் ஆடிட்டு இருந்தாலாம் பகவான் துவாரகையிலே அக்ஷயம்னு ஒரு காய வச்சாள் அப்படியே கீழே கிருஷ்ணோ பிரஸ்போதித்தோ பவதுன்னா சுவாமி ரெண்டு சமயம் மூச்சு அடைஞ்சாள் பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ற போது பீஷ்ம ஸ்தவராஜன் சொல்ற போது ஏன்னா பீஷ்மர் இல்லாம போயிட போறதே பூமி உடனே அம்மா ஆறு சொல்லுவாள் பீஷ்மருக்கு அப்புறமும் மூர்ச்சியா கழ விழுந்துட்டாளாம் இப்ப திரௌபதி அலறி தான் பக்கத்துல போய் இருந்து தன் சீதாம்பரத்தால் அவ கஞ்சலத்தை துடைக்க முடியாமல் துவாரகையில இருந்தபடி ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு ஆணையிட்டு விட்டாளே ஏன்னா சுவாமி தேர் கட்டிண்டு சாரதியை அழிச்சுட்டு இங்கேருந்து போகிற போது துக்கு முடிச்சு அவிழ்ந்து அவளுக்கு அவமானம் வந்த பிறகு போய் என்ன பிரயோஜனம் திருடம் வந்த போது ராத்திரி கூட்ட போது எல்லாரும் வரதா திருடம் போன பிறகு எங்க கண்ணை வச்சான் காட்டுங்க லைட்டை போடுங்கன்னு ஒருத்தனா வந்து பார்த்தாண்டா அது ஏதாவது பிரயோஜனம் உண்டோ அதனால திரௌபதி அப்படி துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னா பகவான் மகிமை அவளுக்கு புரியலேன்னு ஸ்மிருச்சா சுவாமி குதிக்க மாட்டாளவங்க குதிச்சு விடுவாள் அவளுக்கு தெரியல பேரு பேர் கட்டின்னு வரதுக்குள்ள மெனக்கடும்னு சுவாமி வைகுண்டம் போற போது திரௌபதி அலறி நாம் பீதாம்பரத்தால கஞ்சலத்தை தொடச்சி பக்கத்தில் போய் இருந்து பாதுகாக்காமல் போன குறவு குறவுதான் இந்த அவதாரத்துல இருந்தாள் அவதாரத்துல இது மோசம் தான் போயிட்டே இருந்தாள் கிருஷ்ணோ பகவதிதோ பவதின்னு சுவாமி அக்ஷயம்னு ஒரு காயை வச்சுட்டு மூர்ச்சியா விழுந்துட்டாள் அக்ஷயம்னு சுவாமி சொன்னது அங்க என்னாச்சு தத்து தர்மோந்தரிதோ மகாத்மா தர்மதேவதையானது நீலம் பச்சை கருப்பு மஞ்சள் அப்படி கலர் பல கலர் உள்ள வஸ்திரங்களை மேல மேல மேல மேல துஷாசனம் இழுக்க இழுக்க வருதா அது எப்படி போல இருந்ததுனால் பகவானுடைய கருணா சமுத்திரத்தினால மேல மேல வரா போல இருந்ததுனால் கம்சாரி காருண்ய பய பயோதே தன்னோல மாலேவ துகூல பங்கிகின்றார் சம்சாரியான கோபாலனுடைய கருணா சமுத்திரத்தின் அலைகள் மேல மேல மேல மேல வருவது போல பச்சையும் நீளமும் கருப்பும் சௌப்பமாக வர துஷாசனம் ஏழு மெத்த எழுத்துன்னு போய் அவன் மயங்கி கீழே விழுந்து இழுக்க முடியாமல் இப்படி ஆச்சுந்தாள் ஜெய்மினி பாரதத்துல பரிகாசம் பண்ணிவிட்டாள் இந்த அசத்து துரியோசனம் ஒரு வஸ்திராபகரணம் பண்ணம் நினைச்சா ஆயிரம் வஸ்திராபகரணம் ஆயிடுச்சு என்ன உடனே கத்திரிக்கோலை கொண்டு வர சொல்லி ஆறு ஆறு கஜமா கட் பண்ணி தம் பத்னிகள் எல்லாரையும் கட்டிக்க சொன்னானா ஒரு ஒரு பையங்களுக்கு நூறு பத்னி இருநூறு பத்னி எல்லாரையும் கட்டிக்க சொன்னான் கட்டிக்க சொன்னா எல்லாம் பழம் புடவை அவுத்து கொடுத்தா உடனே ராஜகரங்கள்ல தூக்கிட்டு போறதுக்கு ஒழுக்கிறவன் எடுத்துட்டு போடுவான் இது மாயினால வந்த வஸ்திரம் மூணை முக்கால் நாளைக்கு மேல இருக்காது என்ன ஆச்சுன்னா அப்படி அவர் பரிகாசம் பண்ணி விட்டார் அவமானப்படுத்தி விட்டார் வியாசர் இதை சொல்லலை இந்த இந்த அசத்துக்களுக்கு வந்த அவமானத்தை நாம் சொல்லுவானே சாதுக்களை அவமானப்படுத்த வந்தவனுக்கு கஷ்டம் இருந்தது தானா தெரியும் இந்த கதை நாம் சொல்ல வேண்டாம் விட்டுட்டாரவர் ஜெய்மினி இந்த கதையை அப்படி சொல்லிவிட்டார் அப்படி தர்ம தெய்வத்தை பகவத் அனுகிரகத்திலே திரௌபதிக்கு வந்து ரட்சிக்க ஆகாசத்திலேருந்து ஒரே புஷ்ப வருஷமா திரௌபதி சிரஸ்ல சபமுக்க ஆச்சரியப்பட்டாளாம் அவன் பகவான்னா வந்து சர்வேஸ்வரன் அவனை ரட்சிக்க வந்து காத்தம் தந்திருக்காள் சபையில அலறினாலே பகவானே சுவாமி ரட்சிக்கு விட்டானேன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாள் ஒரே புஷ்ப வருஷமாய் திரௌபதிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணதை பார்த்து ஆச்சரியப்பட்டாய் உடனே மேலே திரௌபதி சபிக்க போறாள் துரியோதனும் ஒண்ணு சொல்ல போறான் சபையில இருக்கிறவாள் ஆச்சரியப்படுறாள் பீமனோ நகுலனோ சாதேவனோ அர்ஜுனனோ யாரா ஒருத்தால் எழுந்திருந்து எங்களுக்கும் பத்னி அவள் தர்மபுத்தருக்கு வச்சு அதை ஆட ரைட் இல்லைன்னு சொல்லட்டும் திரௌபதியை தேர்ல வச்சு இப்ப அவளை பிறந்தாத்துக்கோ புக்காத்துக்கோ அங்க அனுப்பணுமோ அனுப்புறேன் துரியோகனை சொல்ல போறான் பார்த்து ஆச்சரியப்பட போறாய் அதுக்கு மேல தெய்வம் பேச போறான் ஆச்சரியமான பேச்சு அப்படிப்பட்ட சொற்களும் நாளையினும் அனுஜூத்தம்னு மறுபடியும் இன்னொரு சூதாட்டம் நடந்து பாண்டவால் தீனாளாய் காட்டுக்கு புறப்படும் கோலமும் காட்டுக்கு புறப்பட்ட வியாசரே சொல்ல முடியலேன்னு அஞ்சு பேரும் போற போது ஏன்னா தர்மபுத்திரன் துணியினால கண்ணை கட்சிட்டு போறார் ஏன்னா அழுதாரா தர்மபுத்திர அழுதா உலகமே அழுதா அவர் செவந்த கண்ணோட யாரையா பார்த்தா உலகங்கள்லாம் துக்கமா போயிடுவோம் நம்மளால உலகம் துக்கப்பட வேண்டாம்னு தன் கண்ணை மூடிட்டு போறார் துணியினால கட்டிட்டு போகிறார் அப்படி ஒருத்தரும் ஒரு ஒரு பிரகாரமா போவதை வர்ணிச்சு கடைசியில காட்டுல போய் ஆகாரம் பண்ண முடியாம பிரம்மாண்டா கூட வரவிட்டாள் நாங்கெல்லாம் என்னவே இந்த பாதி இருக்கிற ஊர்ல இருக்க மாட்டோம்னு அப்படி வரவிட்டு போன போது எல்லாரும் பற்றி ஒருத்தர் கவலைப்பட ரவியாச்சாரியால் மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம்ங்கிற ஒரு விதமான பாத்திரத்தை வந்து கொடுக்க போறார் பெரிய புண்ணிய சரித்திரம் இந்த சரித்திரம் கேட்கிற குடும்பத்துல தாரித்யமே இருக்காதான் ஏழ்மையே இருக்காதான் அக்ஷய பாத்திரம் பெரிய மகாச்சரித்திரம் பாரதத்திலே சூரிய ஸ்தோத்திரம் எல்லாரும் சிரவணம் பண்ணணும் அனுகிரகம் பரிபூர்ணமா ஒரு குடும்பத்துக்கும் எல்லாரும் துணிவாள் ஜெட்டி ரொம்ப வேண்டிவாள் இருந்து வந்திருக்கா அவ ஒரு அஞ்சு நிமிஷம் பேசட்டும் பேசின உடனே நான் வந்து மங்களமா சொல்லி பூர்த்தி பண்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம்னா நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அவ பேசத்தான் நான் இன்னைக்கு சரித்திரத்தில் நடுப்புற பேசினாக்க ரசம் போயிடும் நான் எனக்கே நடுப்புற ஞாபகமும் இல்லை எனக்கு இன்னைக்கு சரித்திரம் மனசு அங்கேயே இருந்து இதை விட்டு இப்பதான் நான் அஞ்சூர் வந்திருக்கேன் அதனால அவ ஒரு பத்து நிமிஷம் அவ பேசின உடனே நான் பூர்த்தி பண்றேன் சொல்லிடுவா எல்லா குடும்பத்துக்கும் உண்டாகணும் கோபாலனுடைய பிரசாதம் குருவாயூரத்தினுடைய பிரசாதம்னு காத்திக்கிறேன் நாராயணத்திலையும் சில வஸ்தாபகம்னு சொல்லியிருக்கேன் அதையும் நாளை சொல்லி சொல்றேன் ஐகி நந்தி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே ஸ்ரீவரது विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे शिशिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि தைவசுத்தே இன்னைக்கு சத்திரங்கள்லாம் கூட சொல்றதா நினைச்சேன் தம்பி பிள்ளை தம்புதீஸ்வரன் சோமியாங்கெல்லாம் பண்ணவர் குழந்தை அவனும் வந்திருக்கான் எல்லாம் வந்திருக்கா சொல்ல சொல்லுவோம்னு எல்லாம் மறந்து போச்சு எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நாளைக்கு சொல்ல சொல்றேன் நம்ம நல்லா பிரவச்சனங்கள்லாம் பண்ணுவேன் பகவத்தோட அவன் எல்லாம் என்ன சொல்லுவோம் சோமியாகம் பண்ணி அப்புறம் நல்லா பண்ணுவான் వైకుంఠమంగళమంబుజవాసిని మంగళదాయిని మంజుకతే మతిమలహారి మంజుళ భాషిని మన్మదాద వినోదరథే మునిజన పాలిని మౌతిక మాలిని శాస్త్రుణవర్ణి సాధును జయ జయ హే మధుసూదన మోహిని మోరలిదాయ వేదనుతే குந்தசூம பிருந்தசம மந்தஹரிசாஸ்யம் நந்தகுல நந்தபர துந்தல நகந்தம் பூசனிஜ கீதலவதூதூரிதம் வாதபுரநகமி மமாதனுஹிருதே நீரதர ஜாலதர பாலஹரீரம் லலதர சிலயுத பாலஜனலீலம் జాలనతి శీలమపి పాలయితుగా వాదపురణమి మమ్మాతరుహృదబ్జే వాదపురణాసాట్టకంను పేరు గురువాయూరప్పన్ సన్నిధిలో எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பாகுவாதிரி உபாசக்கால் தன்னை மறந்து பண்ண ஸ்தோத்திரம் விஷால் பக்கத்தில் இருந்தவர்கள் எழுதி வைத்தார்கள் குருவாயூரப்பனை பத்தி குருவாயூரப்பன் சந்தியில் போய் குருவாயூரப்பான்னு கத்தாமே தன் ஆத்மாவை பார்த்து கத்தி ஹே ஜீவா என் அப்பனிடத்துல வந்துட்டேன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஜாலமாய் கபடமாய் கும்பிடு போட்டா கூட அந்த குடும்பத்தை மறக்க மாட்டான் அவன் உள்ள அள்ளின்னு வந்துடு ஜாலமதி சீலமதி பாலி சுகாமம் சம்சார பாரம் சுமக்க முடியாம தவிக்கிறையே என் பிரபுனுடைய சரணத்தை போய் அன்று அவனை உள்ள கட்டி தூக்கும் மனசுல உன் கவலை எல்லாம் நீக்கிவிடுவன் வேற வழியிலே கம் சரண இந்தமியம் சரண ஜாத வாத மாத்தனு ஜீவனஸ்மரணம் பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குரு சுவாமின ஸ்ரீ அஞ்சனே சுவாமின பரமாத்மா சர்வேஸ்வரன் வேதவேத்தியனாய் வைகுண்டத்தில் வழங்கும் பிரபு பூலோகத்தில் ராமகிருஷ்ணாதிகாக அவதாரம் செய்து வேதத்துல சொல்லியிருக்கும் தர்மங்களை எல்லாம் உலகத்துக்கு நடத்தி காட்டினாள் அப்படி பகவான் அன்னைக்கு அவதரிக்கலைன்னா வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியாது வேதமே போயிருக்கும் பகவான் அப்ப வந்து வேதத்தை ரட்சித்தாள் வேதாயுகத்துல ராமாவதாரம் கிருதயுகத்துல நரசிம்மாவதாரம் துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் கலியில அவதாரம் இல்லை கல்கி பிறக்க போறா திருநெல்வேலி ஜில்லாவில கடைசியில அது ஒண்ணும் நமக்கு பிரயோஜனம் இல்லை கல்கி பிறக்க போறது இந்த கலியுகத்துல இருக்கிற நமக்கு ஒன்னும் உபகாரம் இல்லை இந்த இந்த கிராம சம்பள கிராமத்துல வந்து பிறக்க போறான்னு சொல்ற விஷ்ணுவேஷத்துன்னு ஒரு பிரம்மாவுடைய வீட்டுல அது கிருதயுக ஆரம்பம் அப்புறம் கிருதயுகத்துக்கு அது உபயோகப்படும் கஷ்டப்படுற நமக்கு அது பிரயோஜனம் இல்லையே நமக்கு பகவத் குணமும் சாது குணம் தான் கட்டின்னு விட்டாள் கலியில பத்து காலிகளா ராத்திரி அடிச்சு உத்தர புத்தர் ரத்த விளாரா பண்ணிட்டு தெருவில் சண்டை போடணும்னா பத்து மணிக்கு ஆரம்பிச்ச சண்டை ஒரு மணிக்கு பூர்த்தி ஆச்சு அவன் சண்டை முடிஞ்சு படுத்து போட்டான் அவன் ரத்தத்தை தொடச்சுண்டு அதுக்கு மேல ராத்திரி ரெண்டு மணிக்கு போலீஸுக்கு தெரிஞ்சு அவ வந்து மறுபடியும் தூங்குறவனை எழுப்பி கேஸ் பதிகிறா போல கல்கி அவதாரம் ஒன்னும் முன்னாடி வந்து சண்டை நடக்கிற போதே போலீஸுக்கு சொல்லி அனுப்பிச்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணியிருந்தா அனுப்பலாம் அப்ப சொல்லாம சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் எனக்கு சொல்லி அவ வந்து கேசு பதியிலா போல கல்கியினுடைய அவதானம் நமக்கு பிரயோஜனம் இல்லை சரீர சாது சங்கம் தான் நமக்கு பெரிய மார்க்கம் அதை தவிர்த்து வேறு வழி இல்லை இப்படிப்பட்ட கௌரவமான கலியில நாமெல்லாம் க்ஷேமத்தை அடையிறதுக்காகத்தான் வியாசாச்சாரியால் இது பாரதமாக்கியானம் கிருப்பையா முனினா கிருத்தம் கருணையினால பண்ணினாலா நிமிஷே நிமிஷே பாபம் பண்ணுவோனாம் கலியிலே இந்த பாபத்தெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு முனிசிபாலிட்டியால முடியாது லாரி வச்சு அள்ளி கொட்டினா முடியாது பாரதம் காட்டா தான் முடியும் பாரதத்தை தவிர வேறு மார்க்கமே இல்லை ஏன்னா பாக்கி யுகங்கள்ல எல்லாரும் ஜபகம் பண்ணுவாள் எல்லாரும் தபஸ்வீலா இருப்பாள் பாபத்தை பூஜிப்பாள் கூட்டின்னு ஒத்தம் கூட இப்ப ஒன்றும் பண்ண முடியாது அந்யானி தர்மஜாலானி அபாயானி கலவு யுகே பாக்கி தர்மஜாலங்கள்லாம் எந்த கர்மா பண்ணாலும் அதுல ஏதாவது வைகல்யம் வரும் சரியா பண்ண முடியாது சுரமாவது தப்பும் சாத்தம் சரியா பண்ணி கரையேற முடியுமோ எத்தனை மந்திரலோபம் எத்தனை தந்திரலோபம் வாத்தியார் சொல்றது இவனுக்கு புரியாம இருக்கலாம் இவரால் சொல்ல முடியாம இருக்கலாம் எத்தனையோ கோளாறுகள் எல்லாத்துலயும் ஏதாவது வைக்கல்யம் வரத்தான் வரும் எந்த காரியத்துல வைக்கல்யமே இல்லையே கலியுகத்திலே நாள் என்ன நாள் அன்னதானம் ஹரே பக்தி அனபாயம் இது ஸ்ருதம் அன்னதானம் பகவத் பக்தி இந்த ரெண்டுக்கும் அபாயமே இல்லைன்னு விட்டாய் பகவான தியானம் பண்றதோ பகவத் கதை கேட்கறதோ நாமசங்கீர்த்தனம் பண்றதோ இதுல ஒன்றும் வைகல்யம் வந்துவிடாது ஏன்னா பிரம்மனிஷ்டாலே பாகவதத்துல சொன்னாள் துந்துராபாதனம் தேஷாம் பும்சாமுதாமச்சேதசாம் ராஜாட்ட சொன்னார் பகவத் சரணத்தை ஹிருதயத்துல பிடிச்சிருக்காளே அவளுக்கு இந்த லோகத்திலும் நடக்காது என்ன அவளுக்கு இனிமே செய்ய வேண்டியது என்ன இருக்குன்னா ஒண்ணும் இல்லை ஏன்னா சரணோ வியசனாத்தியா பகவத் சரணம் சர்வ துக்கத்தையும் போக்குறது அதை பிடிச்சிருந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இனிமே இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்ன அவளுக்கு செய்ய முடியாது என்ன சிம் துராபாதனம்னாள் பகவான உள்ள பார்த்து அவன் சரணத்தை பிடிச்சுட்டா அது சரணம்னா என்ன சாமான்யமான சரணமா தீர்த்தபதா கங்கா ஜனகம் கங்கை உண்டு பண்ண சரணம் அதை உள்ள பார்க்கிறவாளுக்கு இன்னமே செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அடைய வேண்டியது இல்லை அவள் நினைச்சாலும் கிம் துராபாதனம் அடைய முடியாது என்ன ராஜாக்கள் அவளை தேடிக்கொண்டு வருவாள் அவளுக்கு ஒன்னும் செய்ய வேண்டியதும் இல்லை சசிய காரியம் நவித்தியத்தையும் சுவாமியும் இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை ஆனா லோக சங்கிரகமேவாபி பசியம் கத்தும் அர்ஹசி லோகம் வந்து நாம் செய்யலைன்னா உலகம் செய்யாது அப்புறம் நாம் தியானம் போறோம்னு பேசாமல் இருந்துட்டா அப்புறம் உடனே ஜபஹோமங்கள் குழந்தைகள் பண்ணுவானோ நம்ம மாத்திர பையன் பண்ணுவனோ அவனால வந்து தியானம் பண்ண முடியுமோ முடியாது அவனுக்காகவாவது நான் பண்ணோம் அப்பா பண்ணாலே அப்பா பண்ணாலே என்ன பண்ணுவாள் திருவிழா கூட சொன்னாலாம் ஆச்சாரியா அவ இஷ்டி இதெல்லாம் அவ அதுக்கு பண்ணணுமா என்ன சொன்னாளா அவ நான் அவ சொன்ன ரீதியில் நான் இருக்கிறதா நான் நினைச்சுக்கல அவ சொன்னாளா அப்படி அக்னிஹோத்திரம் தாத்தாச்சார்த்தேன் இது பண்ணி ஆகணும் எல்லாரும் உலகத்துல இருக்கிறவா பண்ணணும் குழந்தை அவா குடும்பத்து குழந்தைகள் விடாம பண்ணணும் முப்பத்தி ரெண்டு தலைமுறையா பண்ணது விடப்பட விடப்படாதுங்கிற எண்ணத்துல பண்றான்னாளா இப்படி சொன்னா பெரியவாள் பெரியவாள் வந்து சொன்னாள் நான் அப்படி உசந்து போட்டுதான் நான் நினைச்சுக்கல அவா அப்படி மகான்கள் வாக்கிட்டு சொன்னா அது மாதிரி நல்லா வரலாம் அப்படி பெரியவா சொன்னான்னா நாம் பண்ணலைன்னா குழந்தைகள் பண்ண மாட்டா நமக்கு போறோம்னா நமக்கு கொஞ்சம் அசக்தியா இருக்குன்னு கரம்பரை காயத்ரிய உட்காந்து பண்ணினா நல்ல வசதியா இருக்கிறவனும் உட்காந்து பண்றான் அதுக்காக நம்ம பண்ணணும் ஏன்னா திஷ்டே நின்றுனா பண்ணணும் கௌதமர் நாம் நின்று உடனே அவர் தான் உட்கார்ந்து பண்றாரே நாமும் பண்ணுவோமே நினைக்கிறான் அதனால லோக சம்பஷ்யன் கட்டும் அருகசி உலகத்தார் பண்றதுக்காகவாவது நீ பண்ணணும் அப்படி போய் சொல்லிவிட்டாள் அப்படித்தான் மகான்கள்லாம் தர்மத்தை அவ தனக்காக கங்கைக்கு ஸ்நானத்துக்கு வந்தால் தெரியவாள்லாம் என்னத்துக்காக வந்தான்னாள் தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிரதா லதா ராதாகிருஷ்ணன் பிரசிடண்ட் வந்து சொன்னாள் பாரதத்துல மகாபாரதம் சொல்லிட்டு மயிலாப்பூர்ல சொல்லாம உள்ள வந்துட்டாள் திடீர்னு மில்கி செக்யூரிட்டி சொல்லித்தான் அவ உள்ள எல்லாம் பண்ணணும் அப்படி அந்த ரூலை மோதிக்கொண்டு கூட உள்ள வந்துட்டாள் பாரதம்னு வாசல்ல உன் பேர் போட்டுக்கிட்டோம் நான் என்னமா வராம இருப்பேன் இன்னும் உள்ள வந்தாள் இருபத்தஞ்சு நிமிஷம் மேகம் வருஷிக்கிறா போல பம்பாயில இப்ப மேகம் கொட்டுறது பாருங்க அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிவிட்டாள் சம்பந்தம் இல்லாம திடீர்னு உள்ள வந்தா அங்கதோ ராதாகிருஷ்ணன் வராருன்னா என்ன அவர் அப்படி வரமாட்டாரேன்னு இல்லே வர அப்புறம் மேல உட்காரணுமே இல்லையே நான் மேல உட்கார மாட்டேன்னு கீழே தான் அப்புறம் கடைசியில மேல உட்கார சொல்லி பேசிட்டு போது கலியில பகவத் அவதாரம் இல்லை பகவான பாக்குற சாதுக்கள் தான் நமக்கு ரட்சடா நீ இப்படி கண்ணு நீருமா பேசினாய் பெரிய புத்திமான் அபாரமான புத்தி என் எதை பேசினாலும் சாந்தோக்கியம் முதலிய உபனிஷத்துக்கள் தான் பேசி அதுவும் யாராவது நாங்கள் முக்காளி வந்துட்டோம்னா உபனிஷத்தை வேற இன்னொன்னு பேசுறதே இல்லை ஆனவரை கேட்டார் சனத்குமாரன் உனக்கு என்னெல்லாம் தெரியும்னா நட்சத்திர வித்யாம் சத்ர வித்யாம் வேத வித்யாம் சத்ர எல்லாம் தெரியும்னார் அவர் சகலமும் தெரியும் எனக்கு நான் முழுவ சொல்லும் நான் மந்திரவிதேவாஸ்மி நான் ஆத்மவிது மந்திரங்கள்லாம் தெரியும் பரமாத்மா தெரியாது எனக்குன்னா பகவான் எனக்கு தெரியாதுன்னா நாரதர் உட்காரு சொல்றேன்னா உடனே ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து பகவத் ஸ்வரூபத்தை எடுத்து குட்டி விட்டார் இதை ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு சேலத்துக்கு சமீபத்தில் வந்த போது சொன்னாள் அப்புறம் ஒரு லெட்டர் எழுதினேன் இது மாதிரி சாந்தோக்கியத்தில் இருக்கிற ஒரு ரத்தனத்தை எடுத்து வாரி வாரி அரைச்சேலே யாரும் இப்படி சொல்ல முடியும்னு இங்கே நேரமும் சொன்னேன் அப்புறம் லெட்டரும் எழுதினேன் அப்படி இல்லாம வந்து கேவலம் மந்திரம் போராது மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதை வேணும் தேவதா பிரசாதம் இல்லாம ஜீவிக்க முடியாது இது பரியந்தம் ஏதோ நம்ம பெரியவாள்லாம் பண்ணின்னு வந்த வேகம் ஓடிட்டு இருந்திருக்கு இன்னமே மந்திரபலம் இல்லாம ஜீவிக்க முடியாது யாரும் எதவனோ பண்ணுவான் அப்படிப்பட்ட காலம் இது கோரமான காலம் எதையும் பண்ணுவன் தெய்வ பலம் இல்லாம நாம் இனிமே ஜீவிக்க முடியாது தெய்வத்தினுடைய அருள் தேவை அதுக்கு எப்படி எப்படி யாரால சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிச்சுதான் ஆகணும் இதெல்லாம் சொல்ல வந்த கிரந்தம் தான் மகாபாரதம் பூர்வ சரித்திரத்திலே சத்தியம் தர்மத்துக்காக கட்டுப்பட்டு பாண்டவர்கள் அயோக்கியனான துரியோசனுடைய சபையிலே அவன் பண்ணின தொந்தரவெல்லாம் இருந்திருக்காரு சத்தியத்துக்காக எதை பொறுத்துக்கப்படாது தர்மத்துக்காக எதை பொறுக்கப்படாதுன்னு உலகத்துக்கு காட்டாரு அதனாலதான் நிற்கிறது இல்லவனா ஒத்தனை குத்தம் கத்தி இருக்கிற ராத்திரி வச்சுப்பட மாட்டானோ பக்கத்தாத்துக்காரனே அவன் கையில இருக்கிற ரெஸ்ட் வாட்சி போடும் வட்டல பாருங்களேன் அப்படி ரெஸ்ட் வாட்சி வேணும்னு எண்ணம் இருக்கு பொறுத்தாரத்தை கூட கொண்டு வரணும்னு எண்ணம் இருக்கு ஆனா கொண்டுபிட்டு கொண்டு வரணும்னு தோணல இது காரணம் தர்மபுத்திராதிகள்லாம் சத்தியத்தையும் தர்மத்தையும் ரட்சிச்சது ராமன் சத்தியத்தையும் தர்மத்தையும் ரட்சிச்சாள்னு கதை கேட்கறது அது இன்னும் ஊடிக்கிட்டு இருக்கு உள்ள அந்த ரத்தத்துல போய் பூந்துட்டு இருக்கு இல்லவனா யாரு எதையும் பண்ணிவிடுவோம் பாக்கி பாருங்களேன் அமெரிக்காவில நிமிஷத்துக்கு நிமிஷம் சுட்டுப்படுறான் நிமிஷத்து நிமிஷம் நல்ல பெரிய மனுஷன் உயிரோட இருக்கான்னு சொல்ல முடியாது அம்மா கண்ணடி காக்கணும் காக்கணும் மிருகவேதம் சஸ்திரம் காக்கணும் சொல்லிட்டு தான் போட்டான் ராஜாஜியே சொன்னால் லட்சம் டாலர் தரையங்களா நீங்க வரணும்னு இந்த ஹிஸ்டரி எல்லாம் பண்ணு அப்ப வந்திருந்தாள் ராஜாஜி சாயங்காலமா வந்து ஆத்துல வந்து பாத்துட்டு வரேன்னு வந்தா ஏதோ மரியாதைக்கவா கூட வந்தவர்கிட்ட சொன்னேன் ராஜாஜி ஆத்துக்கு வந்தா எனக்கு திருப்தியா இருக்கும்னு மீட்டிங்க்கு வந்திருந்தாள் சேலத்துல வரேன்னு சொல்லலே நான் ஆத்துக்கு கார்ல போறதுக்குள்ள இவ ஆத்துல வந்திருக்கா என்னன்னு நீங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கணும்னு இருக்கேன் காத்தந்து ஒரு மணி இருந்து ரிக்வேத மந்திரத்தை சொல்லி சொல்லி நெல்லிச்சேரியிலிருந்து வந்திருக்காள் சிம்மங்கள் பிதாப் இருந்தாள் நாமாஷம் வந்து நீங்க சொன்னோம் டேப்புக்கார் கூட பண்ணிருக்காரு அப்படியே அப்புறம் கூட இருக்கிற டேப்பு இன்னைக்கு அவ பட்ட சந்தோஷம் இன்னைக்கு எதுக்காக வந்தேன் தெரியுமா லட்சம் டாலர் தரேங்கிறேன் ஒரு டாலருக்கு இத்தனை ரூபா நம்ம ஒரு மதிப்பு இதெல்லாம் சொல்லி என்ன அமெரிக்கா வரணும் நான் போறேன் கூட வரணும்னா நம்ம மனசுல நினைச்சேன்னே அமெரிக்கா தான் பாக்கி என்னமே சின்ன அப்புறம் உடனே எங்க பெரியவாள்லாம் போகப்படாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் அப்படியானா டேப்பு தான் பண்ணி அனுப்பணும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க டேப்புல அனுப்பினா அவன்லாம் காத்தனங்கிற எதை ஒன்றுமோ கொடுக்குறீங்கன்னா அவனுக்குலாம் இது லட்சியமே இல்லை நீங்க சம்ஸ்கிருதம் கத்துக்கணும்னு வந்திருக்கேன் பிரகலாத் சித்திரம் வந்து கேட்க சொன்னாள் வந்து கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டான் ஒரு உள்ளக்காரன் அவன் சம்ஸ்கிருதம் பேசுறான் அவன் சம்ஸ்கிருதம் பேசுறதை பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிறவளை பார்த்து பரியாசம் பண்ண முடியாது இருக்கு இந்த சம்ஸ்கிருதம் கூட நமக்கு தெரியாம இருக்கு அழகா பேசுறான் அவன் இப்படி எல்லாம் அவளுக்கெல்லாம் வந்து நம்ம மதங்கள்ல எல்லாம் விசுவாசம் இருக்கு தர்மம் சத்தியம் அன்னைக்கு சுவாமி ராமன் நடத்தி காட்டினால் தர்மபுத்திராதிகள் செஞ்சாருங்கிறத அந்த காத்து அந்த தூவானம் மழை விட்டதுக்கு அப்புறம் ஒரு தூத்தல் இருக்கு பாருங்க அது மாதிரி அந்த வேகம் தான் இப்ப நம்ம எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருக்கு அதை கேட்கிற போது மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது நாம் பிரம்மத்தை அனுஷ்டிக்கணும்னு தோன்றது பகவத் பிரசாதத்தை அடையணும்னு நம்ம மனசுல படுறது இப்படி ஒரு பெரிய கலவை ஏற்பட்டு துஷாசனம் இந்த எல்லாம் ஏராளமாக வளர்ந்து அவன் சாந்தனாக கீழே விழுந்தான் அவனால் இனிமே இழுக்க முடியலேன்னு ஆயிடுது மட்கப்பட்டு வெட்கப்பட்டு கீழே உட்கார்ந்து கொண்டானாம் ஏன்னா எத்தனை புடவை வருது மேல மேல மேல மேல வந்துட்டே இருக்கான் சதா ததா துஷாசனஸ்ராந்தா तत्समुपाविशत् पितामानाम् पूर्वेषाम् अहम् आप्नुयाम् पापस्य दुर्बुद्धेः अन्धकृतापसदस्य च यम् बलाद्वक्षः அவன் எழுந்திருந்தான் அப்போ எழுந்திருந்து எங்க அப்பா தாத்தா தாத்தாவினுடைய அப்பா எந்த லோகம் போனாலோ அந்த லோகம் நான் போக மாட்டேன் இந்த பாவியினுடைய ரத்தத்தை உயிரோட குடிக்காத போனால் நான் மகான்கள் எங்க பெரியவாள்லாம் புண்ணியலோகம் தான் போயிருப்பாள் பிதா மகானாம் பாபஸ்ய भारतापसदस्य च यम्बलाद्वक्षः இந்த பாப்பியினுடைய மாற பூரி அந்த ரத்தத்தை நான் குடிக்காத போனா எங்க பெரியோர்கள் போன புண்ணிய லோகம் நான் போக மாட்டேன் ஆணையிட்டானாம் பீமன் விதுர சர்வதம்மஜா வச்சனமப்ரவீதி द्रुपदी प्रश्नमुक्त्वैवम् திஹ்யநாதவது உடனே விதுரர் எழுந்திருந்தார் எல்லா ராஜாக்களையும் பார்த்து சொன்னாள் திரௌபதி அப்பவும் கதறிண்டான் இருக்காளாம் ஏன்னா அவளுக்கு ஏற்பட்ட மானபங்கம் சபையில அலற முடியாது இடுப்ப பிடிச்சு குலுக்கி மூக்கால ரத்தம் வந்து உடவை எல்லாம் பாதி செதறி கீழே விழுந்து கூந்தல்லாம் அவிழ்ந்து பிறண்டு இப்படி ஆன துக்கம் அவளுக்கு நீங்குமா கதறின்னு இருக்கா இப்படி ஒரு பெண்ணை கதற விட்டுட்டு இங்கெல்லாம் பேசாம சபையில இருக்கிறது சரியல்ல நியாயமல்ல விதுரர் அப்பவும் எழுந்திருந்து பதில் சொல்லுங்கள் திரௌபதி பிரஷ்னமுத்தைவம் ரவீதிக்கநாதவது सभ्याधर्मोऽत्रबीज्यते சபியாக தர்மோத்தபி बीज्यते தர்மம் ஆகப்பட்டு தொந்தரவு அடைஞ்சிட்டு இருக்குன்னா எது தர்மம்னு புரியணும் தர்மத்தை இப்ப ஹிம்சை பண்றேன் நீங்கள் இத்தனை பேரிடம் இப்ப திரௌபதி சொன்ன சொல்லிருக்கே அது சொல்லல அது நெருப்பு அது அந்த நெருப்புக்கு ஜலத்தை விட்டு அணைக்கணும் என்ன ஜலம் பதிலாகிற ஜலம் யாராவது சொல்லுங்கள் என்னை வச்சு ஆட ரைட் உண்டா இல்லையான்னு கேக்குற ஆளுவாள் இங்க எத்தனையோ மகான்கள் இருக்கு நீங்க சொல்லாமல் இருந்தேளையான அந்த தீ பிடிச்சு ஓடும் நாளாம் அருள் பிரஜ்வலன் இவ ஹவ்யவாட்டு காட்டு தீ மாதிரி அவள் சொன்ன சொல்லானது அந்த சொல்ல அணைக்கணும் ஜலத்தை விட்டு அணைப்பது போல் என்ன ஜலம் என்ன பதில் சொல்லுவதுதான் मयि सत्येन धर्मेण சமயாஸ்பிரமயந்து தம்பை சத்யேன தர்மேண சத்யா பிரசமயந்து சத்தியத்தாலையும் தர்மத்தாலையும் சபையில இருக்கிற பெரியவாளானயங்கள் நாளாம் சத்தியமா சொல்லணும் தர்ம நியாயமா சொல்லணும் துரியோதனனுக்காகவோ பாண்டவாளுக்காகவோ திரௌபதிக்காகவோ எனக்காகவோ சொல்ல வேண்டாம் தம் வை சத்யேன தர்மேண பிரகமயுதா யோகி பிரஷ்னம் சபையில இருந்து தர்மத்தை சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து சொல்ல வேண்டியவனா உள்ளவன் அறிஞ்சவன் சொல்லாமல் இருந்தானே ஆனா அவனுக்கு என்னென்ன துக்கம் வரும் ஆமா அறிஞ்சு சொல்லாமல் தவறி சொல்றது வேண்டியவன் சொல்லிவிட்டு மாறி சொல்றது பொய்ச்சாட்சி சொல்றது இவனுக்கெல்லாம் என்ன துக்கம் வரும்னா ஒரு ஏழு துக்கம் சொல்றாள் இந்த துக்கம் வரும் சொல்றாள் அனுத்தேனாபலி அதோட கூட பொய் சொன்னவன் தப்பு பண்ணினவனுக்கு எத்தனை பாபம் உண்டோ அந்த பாபத்துல பாதி இவன் அடையிறானா சொல்ல வேண்டியவன் நியாயம் சொல்லாத போனாக்கே अमृतेया फलप्राप्तिः तस्यात्सोऽर्थम् समश्नुते यः पुनर्विततम् ब्रूयाति भूयाति धर्मदर्जेदवाङ्गतः अमृतस्य फलम् कृत्रम् प्राप्नोति न इति निश्चयः